குஷ்பு ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஒரு சபையை பார்த்து தெய்வம் ஒரு குறையை சுட்டி காட்டுகிறார் The Lord is pointing out to one of the shortfalls in the in one of the churches. ஒவ்வொரு சபையிலும் சில குறைகள் இருப்பதை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் The Spirit of the Lord is pointing out to certain shortfalls in the churches. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமானது each differ from one another. அவங்க செஞ்ச தவற அங்க சுட்டி காட்டியிருக்கும் the faults that uh, the errors that were in their lives were pointed out ana inge செஞ்ச thavara sollama நீ செய்யாம விட்ட காரியம் அப்படின்னு ஒரு குற்றத்தை சொல்லுகிறார் here it is not a fault which was committed but here it is a fault which was not done ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் thou has left thy first love ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆதி நிலவரம் இருக்கு there is an early stage in the spiritual life அந்த ஆதி நிலவரத்தை நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் இருக்காது If we have left our first stage, then there is no brightness in our life. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் நாம் ரொம்ப அன்பு கூர்ந்தோம் In, in this first stage that we love so much, yaar mele upon whom do we love? ஆண்டவர் mele It is upon the Lord, ஆதியில் kondrunda anbu the first love. இது வந்து மனுஷன் மேலேயோ மனுஷன் மேலேயோ புருஷன் மேலேயோ பணத்து மேலேயோ உலக ஆடம்பரங்கள் மேலேயோ உள்ள அன்பை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல திஸ் இஸ் நாட் அ டேர்ம் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் லவ் டுவர்ட்ஸ் அ மேன் ஒரு உமன் ஒரு ஹஸ்பண்ட் ஆர் டுவர்ட்ஸ் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் விச் இஸ் த அடோன்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் மேலே எனக்கு ஒரு குறை இருக்குது நீ ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஸ்டேஜில் உள்ள அந்த அபிஷேகம் அந்த அன்பு என் மேல உன்னை நீ நேசிச்சது மாதிரி இப்போ இல்ல உனக்கு The Lord says, I have somewhat against you that you did not have the love which you had in the first stage now. ஆரம்பத்துல நம்ம ஆண்டவர் எவ்வளவு நேசிச்சோம் How much did we love the Lord in the beginning? யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல பேதுருட்ட கேட்கிறார் John's Gospel, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை நேசிக்கிறாயா John's Gospel, chapter 21, the Lord Jesus asks Peter, Lovest thou me more than all these? அதுக்கு அவன் என்ன What did he answer? ஆமாண்டவரே you said yes lord அது நீர் அறிவீர் thou knowest அது உமக்கு தெரியும் thou knowest o lord எவ்வளவு தெளிவாக அவன் பேசினான் how clearly he answered ஆனா இப்போ நம்முடைய நிலவரம் என்ன but what is our state now யோவான் இருபத்தி ஒன்று பதினஞ்சு பதினேழு இவைகளில் நம்ம பார்க்கலாம் john's gospel chapter ஒன் verses 15 and செவன்டீன் we can ரீட் ஆல் these அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகி சீமோனை இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் ஆண்டவர் கேட்கிற கேள்வி அந்த ஆதி அன்பு இப்போ உன்னிடத்தில் இருக்கா The question which the Lord poses is that do you have that first love in you? இந்த மூன்றாவது சுத்திரிப்பு கூட்டத்துல சாரி இந்த நான்காவது சுத்திரிப்பு கூட்டத்துல in this fourth sanctification meeting ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி நீ ஆரம்பத்துல உள்ள அன்பு என் மேல நீ எப்படி வச்சியோ அப்படி இருக்கா The first question that the Lord is posing to you is that do you have that first love that you had towards me? அப்ப பாருங்க நமக்கு வந்து உலகமே குப்பை மாதிரி தெரிஞ்சது The world seemed to be as dust for us. இயேசு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோம். We said Jesus alone is sufficient. அதானே உண்மைதானே? Isn't that true? நம்ம ட்ரெஸ்ஸில் கவனம் செலுத்தலை வேலையில கவனம் செலுத்தல குடும்பத்துல கவனம் செலுத்தல முழுவதும் இயேசு இயேசு இயேசுங்கிற ஒரு நிலவரம் We did not we were not careful about our dressing, we were not careful about the family or anything else. We were wholly uh, uh, looking at Jesus. ஜெபம், ஆவி நிறைவு, அந்நிய பாஷை, கூட்டம், ஊழியம் இதுதான் நமக்கு அப்ப இன்ட்ரஸ்டா இருந்துச்சு. Our whole interest was towards uh, prayer, towards speaking with unknown tongues, uh, attending the meetings and so on. ஆண்டவருடைய அன்பு வந்து ஆதில அன்பு பாதியில அன்புலாம் கிடையாது the Lord, uh, the love of the Lord Jesus is not the first uh, early stages love and it is not ஆண்டவருடைய half love. எப்படிப்பட்டது What kind of love does Jesus show towards us? john 13 1 John 13 1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து நாம் தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் தான் உலகத்தில் இருந்தவரிடத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ அதே போல முடிவு பரியந்த அன்பு வைத்தார் having loved his own which were in the world he loved them till the end அவருடைய அன்பு கூடி குறையிறதெல்லாம் அந்த ரேஷியோ வித்தியாசப்படுறதெல்லாம் கிடையாது there are no differences in ratio of his love அதே பெர்சன்டேஜ்ல தான் it remains in the same percentage same level la mudivu paryantham anbu kurundar he loved at the same extent till the end இப்போ நீங்க இயேசுவை எப்படி நேசிக்கிறீங்க how do you love jesus நம்முடைய அன்பு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா has our love diminished or increased ஆண்டவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் குறைய சொல்றாரு the first, uh, the lord speaks of the first shortfall in the first church முதல் சர்ச்சிலேயே அவர் சொல்ற முதல் குற்றச்சாட்டு சொல்றார் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் the first accusation that the lord says to the first church is that thou has left thy first love இல்ல ஆதி அன்பில் இருக்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க all those who say i am remaining in my first love raise your hands அவ்வளவும் ஃபெயில் ஃபெயிலாக இருந்தா எப்படி ஒரு ஸ்கூல்ல ஒரு நாலு பிள்ளைகளாவது பாஸ் பண்ணிருக்க வேண்டாமா அட்லீஸ்ட் ஃபோர் சில்ட்ரன் ஷுட் பாஸ் இன் அ ஸ்கூல் சொல்லுங்க சென்டம் தான் இல்ல ஓரளவாவது பாஸ் ஆயிருக்கணும்ல தேர்ஸ் நோ சென்டம் ரிசல்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒன் டு அன் எக்ஸ்டென்ட் தே ஷுட் பாஸ் த்ரூ ஊழியக்காரங்களுக்கும் கை இல்லாம போயிச்சு கால் இல்லாம போயிச்சு ஈவன் தி சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் ஆர் வித்அவுட் எனி காரணம் ஆரம்பத்துல கொண்டிருந்த அன்பை விட்டா என்கிற அந்த குற்றச்சாட்டு உண்மை தி ரீசன் இஸ் தட் the the accusation that thou has left thy first love is true இப்போ நம்முடைய அன்பு கொஞ்சம் konjama deviation ஆயிடுச்சு திரும்பிடுச்சு our love is uh, slowly diverted here and there அங்கங்க திரும்பி போயிடுச்சு engeyo பிரிஞ்சு போயிடுச்சு it is gone uh, parted here and there இப்போ நம்ம ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கோம் நீங்க வனாந்தரத்துல என்னை நயங்காட்டி அழைச்சிட்டு வந்துட்டு நடு ரோட்ல விட்டு போயிட்டீங்க அப்படின்னு நம்ம இப்போ யாரை குறை சொல்லிட்டு இருக்கோம் நீங்க தான் அன்பு சரியா பாராட்டல வனாந்தரத்துல கொண்டு வந்துட்டு பெனிச்சிறீங்க எங்களை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றோம் now we are accusing the lord saying lord you have brought us into the wilderness you have allowed us into the wilderness and has forsaken us அவர் என்ன சொல்றாரு what does the lord say யோவான் 13:1 ல சொன்ன மாதிரி நான் ஆரம்பத்துல வச்ச மாதிரி தான் எப்படி இருக்கேன் முடிவு வரைந்து அந்த அன்பு மாறவே மாறாது according to john 13 1 he says just as i loved you in the beginning till the end my love will not change இரண்டாவது secondly வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் revelation chapter 2 verse 5 ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக ஆதியில் செய்த கிரியை do thy first works ஒன்று வந்து முதலில் கொண்டிருந்த அன்பு the first the first thing is the first love இரண்டாவது நீ ஆதியிலே தொடக்க காலத்தில் செய்ததான தேவனுக்கென்று செய்த கிரியைகள் the first works that you did for the lord in the beginning அந்த கிரியைகள் இப்போ எப்படி இருக்கு now how are those works now சில சபைகளை கத்தர் பாராட்டுறாரு Some uh, churches the Lord uh, uh, encourages them. ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாரு. He appreciates them. எப்படி? How? நீ முன்னால செஞ்ச கிரியங்களை விட இப்போ செஞ்ச கிரியை நல்லா இருக்குன்னு சொல்றாரு he says your works now are far better than what you were before வெளிப்படுத்தல் 2:19 revelation 2:19 உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் இந்த சர்ச்சுக்கு வந்து முன்பு செய்த கிரியைகளை காட்டிலும் இப்ப கிரியை அதிகமாயிடுச்சு For this church, their works are increased more than what was first. ஆனா இந்த சபை அதை விட்டுடுச்சு But this church had forsaken the same. அதனால என்ன நடந்தது So what happened? விழுந்துருச்சு It was fallen. அந்த சர்ச் என்னஞ்சிருச்சு What happened to the விழுந்து church? விட்டது It was fallen. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி நீ ஆதியில செய்த கிரியைகளுக்கு திரும்பி வா Remember therefore from whence thou art fallen, repent and do thy first works. பழைய ஜெபத்துக்கு நீ வரணும் You have to come back to your old prayer. தூக்கத்தை பலிபீடத்துல வைக்கணும் Pr- Place your sleep on the altar. பலவீனத்தை பலிபீடத்துல வைக்கணும் Weaknesses on the altar. நேரத்தை பலிபீடத்துல வைக்கணும் Place your time on the altar. இரவு நேரத்தை பலிபீடத்துல வைக்கணும் During the night time, place it on the altar. மறுபடியும் நீ பழைய நிலவரத்துக்கு ஆதியில செய்த கிரியைகளுக்கு வரணும் You have to return to your first works. யாரோ சொல்லிட்டாங்க ஏதோ நடந்துருச்சு ஏதோ காரியம் அதை இதை சொல்லிட்டு அந்த ஆரம்பத்தில் நீ கத்தருக்காக வைராக்கியமா செய்த கிரியைகள் நீ விட்டா அதுக்கு நீ தான் குற்றவாளி because of somebody else's words uh, uh if you have uh, gone back if you have uh, backslidden and if you left your first works you are the uh, convict நீ தொடக்கத்துல செய்த ஊழியத்தை நீ அதுக்கு நீ குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது if you have backslidden from the ministry which you have done in the beginning then no one else is the reason அதுக்கு நீ யாரை குறை சொல்ல முடியும் whom can you accuse for the cause பாவம் சாகும் this soul that sinneth it shall die யாரு உத்தரவாதி everyone is responsible for his own soul நீ ஊழியத்தை நிறுத்தினா உனக்கு விழுகை ஊழியத்தை நீ செஞ்சினா உனக்கு மேன்மை you stop your ministry you will fall you will begin to do your ministry you will have you will excel நீ நீதிமானா இருப்பதினால் அவருக்கு என்ன லாபம் நீ பாவியா இருக்கிறதுனால அவருக்கு என்ன நஷ்டம்னு கேள்வி இருக்கு there is a question which says what does he profit by you being righteous what does he lose by you being a sinner நீ நீதிமானா இருந்தா உனக்கு லாபம் நீ பாவியா இருந்தா உனக்கு நஷ்டம் if you are a righteous person you profit if you are a sinner then you are in a loss ஒன்று நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் one you have lost your first love இரண்டாவது நீ ஆதியிலே செய்த கிரியைகளை விட்டாய் secondly you have lost your first works எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க you can imagine how that would be நம்முடைய நிலவரம் என்ன what is our state மூன்றாவது thirdly ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை the first hope ஆரம்பத்தில் உனக்கு இருந்த அந்த நம்பிக்கை இப்போ இருக்கா do you have the confidence you had in the beginning அதை நீங்கள் இப்போ விளங்கி கொள்ளணும் புரிஞ்சுக்கணும் that you need to understand எபிரேயர் மூணாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் Hebrews chapter 3 verse 14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை The, uh, the confidence that we had in the beginning. தொடக்க காலத்துல உனக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு கர்த்தர் மேல What kind of confidence you had on the Lord in the இப்ப ஏன் beginning. அந்த நம்பிக்கை உனக்கு எங்க போயிருச்சு Now where have you lost that confidence? ஆண்டவர் டைரக்டா பேசினா கூட உனக்கு அந்த நிச்சயம் வர மாட்டேங்க you do not have the uh, confirmation even if the lord speaks to you directly நான் செய்வேன் நான் யுத்தம் செய்வேன் நான் அற்புதம் செய்வேன் சொன்னா கூட வரமாட்டேங்குது நம்பிக்கை வரமாட்டேங்குது even if the lord says i will for, fight for you i will do a miracle and a wonder for you you still do not have that hope ஆரம்பத்துல கொண்டு வந்த நம்பிக்கை இருக்கா do you hold the confidence in the beginning அப்படி நாம் பற்றிக்கொண்டால் நாம் அவருடைய வீடா இருப்போம் அவரிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம் if we will hold fast to that confidence then we will be his house and be partakers of him அந்த நம்பிக்கை நம்ம விட்டு போகும் பொழுது நமக்கு அவற்றை ஷேர் இல்லாம போய் விடுகிறது when we lose that confidence we do not have a share with him இப்போ நமக்கு ஆரம்பத்தில் கொண்டு வந்த அந்த நம்பிக்கை நம்ம கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டோம்னா நாம் அவருடைய வீடு if we will hold fast to that confidence till the end then we are his house அப்படி அப்படிதானே isn't that true இன்னைக்கு நம்மளுடைய நிலவரம் என்ன what is our state today இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை நம்மளால அறிக்கிற முடிகிறதா can we uh, confess our confidence today நம்மளுடைய நம்பிக்கை நம்பிக்கை தான் நம்மளுடைய நங்கூரம் our confidence our hope is our anchor நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு what kind of hope do we possess உங்களுக்கு இந்த நம்பிக்கை புதுப்பிக்கப்படும் உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்காத அந்த வசனம் மட்டும் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் We only like that scripture verse which says your hope will not be cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எல்லாரும் எழுதி வீட்ல தொங்க விட்டுருக்காங்க. Surely there's an end your expectation will not be cut off. நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? How many of us hold this confidence and hope? ஒரு மனுஷன் சொல்றான் என் சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கை one man says from my youth on you are my hope you are my confidence கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது முதல் உம்முடைய சார்பில் விழுந்தேன் from the time that i was seen from my mother's womb i have found, uh, fallen to your side உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு how many of you have this hope ஆரம்பத்தில் உள்ள நம்பிக்கை the confidence in the beginning அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு அது நடக்காது இது நடக்காது அதெல்லாம் கர்த்தர் பாத்துக்குவார் வேலைய பாருன்றுவான் everyone will say this will not happen that will not happen but we will say god will take care இல்ல நீ அவசரப்படுற புதுசு உனக்கு ஒண்ணும் தெரியாது நாங்க எல்லாம் பழைய இவங்க நாங்கள்லாம் அடிபட்டு வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நீ அடிபட்டேன்னா அதுக்கு ஓம்படி எனக்கும் தேவனுக்கும் தெரியும்னு சொல்லுவோம் they would say we you are in haste uh, we have gone through all these experiences you, we were smitten on all sides then we will say God will take care but it is your part that you are have No one with us could shake our confidence. நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க நம்முடைய நம்பிக்கை அசைக்க முடியல Our family members could not move our confidence. நம்ம சுற்றி உள்ள சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நம்முடைய நம்பிக்கை அசைக்க முடியல uh, our circumstances and such situations could not shake our confidence. ஆனா இப்ப நம்பிக்கை But now our hope is moved. அதனால தான் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கைன்னு கேட்டிருக்கு That is why they said the confidence in the beginning. கலாத்தியர்ல பார்க்கும் பொழுது Coming to Galatians, ஆரம்பத்தில் கொண்டிருந்த முன்னே கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே Where is the blessed hope that you had in the beginning? தொடக்கத்தில் இருந்ததான அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Where is the blessed hope we had in the beginning? 4 15 Chapter 4 verse 15 அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே ஆனந்த பாக்கியம் ஆரம்பத்துல சும்மா சந்தோஷமா இருந்துச்சு வந்த உடனே எந்த பாரமும் கிடையாது அலையிலியா போட்டு ஆவி நிறைஞ்சு குதிச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இப்போ நமக்கு வந்து ஆவியில் நிரம்புறதுக்கு ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகுதுங்க வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு In the beginning we used to come to the uh, uh, to the meeting we used to uh, sit and shout and make a loud noise and say hallelujah because we had no burdens but now it takes one and a half one hour and quarter minute in order to be filled in spirit. ரெடியா இருந்தோம் So we were ready for prepared for everything. edhukku Why? kanna kuda pudingi புடிங்கி ready ரெடியா இருந்தோம். To pluck out our eyes too. அப்படிதானே vasinga andha vasanam marubadi அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் ஊழியத்துக்காக எதையும் செய்ய ரெடி we were prepared to do anything for the ministry சாப்பிடாம கிடக்க ரெடி பணத்தை கொடுக்க ரெடி உயிரை கொடுக்க ரெடி ஊழியத்துக்காக என்னன்னாலும் தூக்கம் ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாம் மான மரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே Where is the blessedness which you had in the beginning where you were ready to prepared to give up your food, you, you were ready to starve, give up your clothes, give up to give up your, your honor, your respect, anything for the ministry. உண்மையா நான் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிலாம் நாங்கள் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் வரவே இல்லையே நீங்கள் என்ன புதுசாக ஏதோ சொல்கிறீங்கன்றீங்களா What I say is it true but the, uh, uh, or do you say we were not in such haste why are you speaking something newly எப்படி உங்கள் நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியாது I do not know what your state is ஆனால் கலாத்தியர் சபை அப்பொழுது கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் But the Galatian church the blessedness that they had in the beginning எப்படி இருக்கும்னு பாருங்க How would that be இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் What is our state today நம்முடைய தற்போதைய நிலவரம் என்ன வாட் இஸ் our கரண்ட் ஸ்டேட்டஸ் தீமோத்தேயிலே ஒரு வசனம் உண்டு தேர் இஸ் ஒன் ஸ்கிரிப்சர் வெர்ஸ் இன் தீமோத்தி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டார்கள் Thou ஹஸ் லெஃப்ட் தேர் ஃபர்ஸ்ட் faith. ஒன்று தீமோத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஆம் வசனம் ம்? ஒன்று தீமோத்தேயு ஐந்து 12 ஆ. முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கின் அடுத்ததாக முதலில் கொண்டிருந்த விசுவாசம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபெய்த் ஆரம்பத்தில் செத்தாங்களும் இயேசுவே இயேசுவேனோ இப்போ இருமலுக்கே இயேசுவே இயேசுவேங்கிறோம் In the beginning, even if we die, we will call on Jesus, saying Jesus, Jesus. But now, if we cough, we will call on Jesus. இப்போ ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு கூட நம்மளால விசுவாசத்துல நிக்க முடியல. Even for a trivial thing, we are unable to stand for the faith. அப்ப உயிரே போனாலும் சோத்ராம், சோத்ராம், சோத்ராம். நான் இயேசுவை பாத்துருவேன் In those days, we will say, even if our life will leave us, we will say, uh, praise the Lord, uh, I will see Jesus. இப்போ நம்ம விசுவாசம் எங்க இருக்கு? Now, where is our faith? நம்முடைய நிலவரம் என்ன வாட் இஸ் அவர் ஸ்டேட் ஒன்று ஆதியில் கொண்டிருந்த அன்பு ஒன் இஸ் தி ஃபர்ஸ்ட் லவ் இரண்டாவது ஆதியில் செய்த கிரியை செகண்ட்லி தி ஃபர்ஸ்ட் வொர்க்ஸ் மூணாவது ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் இன் தி பிகினிங் அப்பொழுது கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் ஃபோர்த்லி தி பிளெஸ்ட்னஸ் இன் தி பிகினிங் அடுத்து முதலில் கொண்டிருந்த விசுவாசம் ஃபிஃப்த்லி தி ஃபர்ஸ்ட் ஃபெய்த் எப்படி இருக்கும் ஹவ் வுட் தட் பீ நம்முடைய நிலவரம் என்ன வாட் இஸ் அவர் ஸ்டேட் அந்த விசுவாசம் அப்படி நிக்குதா Do you have the faith stagnant? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை உபவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டதுன்னு யூதா மூணாம் வசனம் சொல்லுகிறது Jude verse 3 says, It was needful for me to write unto you that you must earnestly contend for the faith which was once delivered unto the saints. விசுவாசத்தை நம்ம எப்போ மறுதலிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் வீழ்ச்சியை சந்திக்கிறோம் The moment we deny faith, we start to see a fall in our life. அதனால இந்த வசனம் சொல்லுகிறது முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினால் ஆக்கினிக்கு உட்படுவார்கள் That is why the verse says, having damnation because the- uh, thou has cast off their first faith. இந்த ஓட்டம் விசுவாச ஓட்டம் This is a a, a faith, a faith- the course of faith. கண்ணம் கண்ணை மூடும்போது விசுவாசத்தை காத்து கொண்டேன் I, அப்படின்னு சொல்லணும் when I close my eyes, I should say, I have kept the faith. இன்னைக்கு நம்முடைய ஆதி நிலவரம் என்னங்கறத பாருங்களே Today, consider what is our first state. ஆதியிலே வார்த்தை இருந்தது there was a word in the beginning அந்த வார்த்தை மனிதருக்கு ஒளியாக இருந்தது this word was light unto man அந்த வார்த்தை மனிதனுக்கு ஜீவனா இருந்தது this word was life unto man ஆரம்பத்துல வசனம் வசனம் வசனம் உயிரை விட்டோம் in the beginning we had even jeoparded our life for the word john 1 3 john chapter 1 3 <coughs> சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது அந்த வார்த்தை நான்காம் வசனம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது இது வார்த்தையை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God, and in Him was life, and the life was light unto men. அப்போ ஆதியில வசனம் தான் நமக்கு உயிராக இருந்தது So in the beginning the word of the Lord was our life. ஆறாவது வசனம் வார்த்தை ஆதியிலே வார்த்தை நமக்குள்ள இருந்தது Sixthly, in the beginning, the word was with us. அதுதான் நமக்கு ஜீவனா இருந்தது That was our life. அதுதான் நமக்கு வெளிச்சமாக இருந்தது That was our light. எதுக்கு எடுத்தால் வசனம் பேசணும் For everything, we will use the scripture. யார் பேசினால வசனம் பேசணும் ever speaks to us, we will. வசனம் அப்படி சொல்லுது இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு எல்லாமே ஆதியில நமக்குள்ள வசனம் தான் வேலை செஞ்சது in the beginning it was only the word which was operating in us we will quote the scripture for everything அது நமக்கு ஒளியாக இருந்தது that was light unto us அதுக்கு ஜீவனாய் இருந்தது it was life unto us இப்போ now இப்போ நம்ம எப்படி பேசுறோம் now how do we speak இது என்னதா இருந்தாலும் அது அப்படி இது இப்படின்னு கொஞ்சம் என்ன செய்யணும் உலகத்தை கூட இழுக்குறோம் வசனத்தை ஒதுக்கி விடுறோம் now we try to keep the word to a side and we try to deviate to the world ஏழாவது seventhly எபிரேயர்களின் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது coming to the uh, uh, hebrews அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது what is mentioned there பிரகாசமாக்கப்பட்ட முந்தின நாட்கள் the days we were illuminated எபிரேயர் 10 32 uh, hebrews 10:32 முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே அப்பெல்லாம் நமக்கு வந்து உபத்திரவம் போராட்டம் பிரச்சனை அதெல்லாம் சும்மா கல்லு முள்ளும் காலுக்கு தான் போயிட்டு இருந்தோம் அப்படிதானே persecutions problems and conflicts were like stones and thorns which were like a mattress to our feet whatever happens we will just trample over them and walk through because those were the days we were illuminated உபத்திரம் வியாதி வறுமை கஷ்டம் தடைகள் போராட்டங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது affliction sickness uh, poverty conflicts uh, problems whatever be it it was never a problem to us ஆனா இப்போ but now இப்போ தான் பிரகாசமே இல்லையே now தேர் இஸ் நோ பிரைட்னஸ் எல்லா வெளிச்சம்லாம் டம் டிம் ஆயி ஆல் தி லைட் இஸ் become dim பொன் மங்கி the gold has become dim அப்படிதானே எல்லாம் சுத்தமா இப்போ எண்ணெயே இல்ல பாதி விளக்குல in some of the lamps there are ஆயில் uh, uh, oil ஆல் all அப்படிதானே isn't that true எல்லாம் ஒண்ணு எண்ணெயே கிடையாது திரி கிடையாது வெளிச்சம் கிடையாது எல்லாம் மங்கி ஒண்ணு இல்லாமல் ஜீரோவா போயிடுச்சு there is no oil there is no light there is no wick everything has become dim and become come to level 0 ஒரு 10 minutes time uh, 10 minutes time இந்த ஏழு காரியங்கள்ல ஏதாவது நமக்குள்ள எப்படி இருக்கு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் we are going to examine ourselves and see if any one of these seven points are found in us எல்லாரும் கண்களை மூடுவோம் let us all close our eyes ஆதியில் கொண்டிருந்த அன்பு the first love ஆதியிலே கொண்டிருந்த கிரியை the first works ஆதியிலே கொண்டிருந்த நம்பிக்கை the first hope confidence ஆரம்பத்தில் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் the blessedness in the beginning ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் the first faith ஆரம்பத்தில் இருந்த வார்த்தையின் மேல இருந்த நம்பிக்கை நிச்சயம் the hope and the confirmation we had in the word of the lord in the beginning வார்த்தை வார்த்தை வார்த்தை ஜீவன் ஒளி இதே எப்ப பார்த்தாலும் வசனம் We would always speak the word of the Lord saying it is the word, word, it is the word of light and life. ஏழாவதாக பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாட்கள் Seventhly, the former days we were illuminated. இப்ப நம்ம நிலவரம் என்ன Now what is our state? ஒரு நிமிஷம் கண்ண மூடி முழங்கால் படிட்டு நீங்க உங்களையே இந்த வசனத்துக்கு முன்னால் நிறுத்துங்க Ten minutes, let us all kneel down, close our eyes and set ourselves before the word of God. டைம் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது Do not waste the time. பத்து நிமிஷம்னா 10 நிமிஷத்துக்குள்ள அந்த ஏழு பாயிண்டையும் கொண்டு வந்து நிப்பாட்டிரணும் if it is 10 minutes within the 10 minutes bring all these 7 points before you எப்போ இந்த அன்பு குறஞ்சி போச்சு when was your love decreased எப்போ இந்த நம்பிக்கை குறைந்து போச்சு when did you lose the hope எப்போ இந்த விசுவாசம் அடிபட்டு போயிடுச்சு when was our faith hit எப்போ இந்த பிரகாசம் நம்ம விட்டு போயிடுச்சு when did we lose our light எப்போ ஊழியத்தை நம்ம நிறுத்துனோம் when we stopped our ministry எப்போ நம்மளுடைய நம்ம நிச்சயம் எல்லாம் தகர்ந்து போயிடுச்சு when all our confirmation was lost ஏன் நம்ம இப்படி ஆயிட்டோம் why are we in this state now ஆண்டவரே நான் மன்னியும் lord pardon me என்கிட்ட ஒரு குறை உண்டுன்னு சொல்றீங்களே இப்ப ஏழு குறை முறையில் நான் உணர்றேன் Lord you said you had somewhat against me now I have seven points pardon me மறுபடியும் நான் அந்த விழுந்து போன நிலவத்திலிருந்து எழும்ப விரும்புகிறேன் Lord I desire to rise again from the fallen state முன்னே செய்த கிரியைகளை மறுபடியும் நான் செய்ய வாஞ்சிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு இந்த கூட்டம் ஆசீர்வாதமாய் அமையும் Those who surrender themselves to saying Lord I want to do the first works this meeting will be a blessed one ஹalleluya ஹalleluya வாயை திறங்க சத்தமிடுங்க உங்களுடைய காரியங்களை தேவன்கிட்ட பேசுங்க உங்கள் முன்னால் அவர் இருக்கார் உங்கள் சத்தத்தை அவர் கேட்குறாரு அலலோயா அலலோயா அலலோயா அந்த பரிசையனுடைய ஜபத்தை அவர் கேட்டார் ஆயக்காரனுடைய ஜபத்தையும் கேட்டாரு இந்த மாலை வேளையில் ஓ சத்தத்தையும் அவர் கேட்கட்டும் என் மனவாளியே நான் உன் சத்தத்தை கேட்கட்டும் என்று சொல்லுகிறார் நீ வாயை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே ஆதியிலே கொண்டு அன்பை நான் விட்டுவிட்டேன் ஆதியில் செய்த கிரியையை நிறுத்திவிட்டேன் ஆரம்பத்தில் இந்த நம்பிக்கை குறைந்து போய்விட்டது ஆரம்பத்தில் நான் உமக்காக ஜீவனையும் கொடுக்க ரெடியாக இருந்தேன் ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசம் குறைந்து போய்விட்டது ஆரம்பத்தில் வசன வசனம்னு என்னுடைய ஜீவன் அதில் அடித்து கொண்டிருந்தது ஆரம்பத்தில் நான் பிரகாசமாய் காணப்பட்டேன் மன்னிய மாண்டவரே அலலூயா அலலூயா அமேன் அமேன் அமேன் இந்த கூட்டம் ஒரு குறிக்கப்பட்ட கூட்டத்துக்கு பிரயோஜனமாய் அமையும் உன்னை தேவன் நேசிக்கிறார் உன்னுடைய பழைய நிலவரத்துக்கு உன்னை கொண்டு வர வாஞ்சிக்கிறார் அதற்காகவே இந்த மாலை வேளையில் இந்த வசனம் உன்னை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த வசனங்கள் உனக்குரியது ရတာပါ ஆண்டவரே அலையலூயா அலையலூயா உங்களை எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க ஆண்டவரே ஆதியில் உள்ளதான இந்த தன்மைகளை நான் இழந்து வருடங்கள் ஆகிவிட்டது கத்தர் உன்னோடு திட்டவட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் உனக்காகவே இந்த மாலை வேளையில் இந்த வசனம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார் நீ வருடக்கணக்காய் ஆதி நிலவரத்தை இழந்து போன ஒரு நபராக நீ திரிந்து கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு உன்னை இழுக்கும்படியாக வாஞ்சிக்கிறார் இன்றைக்கு உன்னை திருப்பும்படியாய் வாஞ்சிக்கிறார் Kadaba kadaba bakatira bakara kadaba. இன்றைக்கு முதலாவது தேவன் நீ ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணி துவக்க காலத்தில் இருந்த அந்த அனுபவத்தை முதலாவது நீ உன்னுடைய நினைவில் கொண்டு வா நீயும் தேவனும் இணைந்து தேவ சமூகத்தில் கழிகூர்ந்த காலங்களை சிந்தித்து நீயும் தேவனும் இணைந்து செய்த மகத்தான ஜபங்கள் தேவ அன்பில் நிறைந்து நீ காணப்பட்ட காலங்கள் கத்தர் உன்னோடு பேசின காலங்கள் உன்னை தூக்கி சுமந்த காலங்கள் உன்னோடு இடைப்பட்ட காலங்கள் நீயும் தேவனும் இணைந்து ஜபத்தில் போராடின காலங்கள் இதெல்லாம் உனக்கு ஏ இதெல்லாம் உன்னுடைய நினைவில் இன்னைக்கு வர வேண்டும் சும்மா ஆவில் நிறைஞ்சிட்டு எரிஞ்சிட்டு போயிடாத இன்னைக்கு கத்தர் உனக்கு உனக்கு இந்த கூட்டம் ஒன்று ரட்சிப்பா இருக்கணும் இல்லாவிட்டால் அது பட்சிப்பா இருக்கணும் இன்னைக்கு கத்தர் உன்னோடு பேசுகிறார் உன்னுடைய நிலவரம் என்ன நீ சும்மா அந்நிய பாசை பேசிட்டு மேனேஜ் பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்காத கத்தர் இன்றைக்கு உன்னோடு பட்சமாய் கிரியை செய்ய விரும்புகிறார் உன்மேல் வைராக்கிய வாஞ்சையாய் வந்திருக்கிறார் நீ இடை நாட்கள்ல தேவனை விட்டு விலகி போனது வருடக்கணக்காய் நீ பின்மாறி போனது வருடக்கணக்காய் நீ பிரகாசமற்றவனாய் விழுந்து கிடப்பது தேவனுடைய திட்டம் அல்ல இன்னைக்கு கத்தர் உணவோடு பட்சமாய் பேசுகிறார் உன் பிரதிஷ்டை புதுப்பிக்கப்பட வேண்டும் உன் ஜபம் புதுப்பிக்கப்பட வேண்டும் உன்னுடைய நிச்சயம் புது நம்பிக்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் உன் விசுவாசம் புதுப்பிக்கப்பட வேண்டும் அதுக்கு ஒரே வழி நீ கண்ணீர் விடு இருதயம் உடஞ்சு கதறு ஆண்டவர் காலை பிடித்துக்கோ விடாத அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் காலை பிடிச்சு அழு உன் கண்ணீரினால் அந்த பாதத்தை நனைப்பாயாக ஒரு சொட்டு கண்ணீராவது கத்துடைய சன்னிதானத்தில் விடு உன் பின்மாற்றத்திற்காக உன் தோல்விக்காக நீ தேவனை விட்டு விலகினதற்காக なんだ俺。 Araba karaba karaba laba karibi karaba laba. Umarım. karaba karaba karaba la var Karaba de biri biri biri biri. Christus, Christus, Christus, Christus. rabakaturi Barayi rabala karabala mantuda nivangara Karabala bili bili berabara bili bili Tüde bir gülü bir gülü bir gülü my God. Ribani arabala katura bakari bire கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக Glory be நான்காம் அதிகாரம் Genesis நான்கு ஐந்து வசனங்கள் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றைக் கொண்டு வந்தான் ஆவியிலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை போதும் இங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு பேர் இருக்கிறாங்க Here there are two people, put two personalities we all know. ஒன்று காயின் மற்றொன்று ஆபேல் One is Cain, the other is Abel. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இவங்களை தெரியும் All Christians are aware of these two, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு நல்ல பாடம் but they are a good lesson to the New Testament church. ஒன்று காயின் மற்றொன்று ஆபேல் one is Cain the other is Abel ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தான் both were brothers ரெண்டு பேரும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தாங்க both brought their offering to the Lord ஒருத்தனை தெய்வம் அங்கீகரிக்கிறார் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார் the Lord accepts and receives uh, one's offering ஒருவனை ஒருவனையும் ஒருவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார் the lord had respect to one and uh, received his offering மற்றொருவனுடைய மற்றொருவனையும் அங்கீகரிக்கவில்லை அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை the lord did not accept the other but did not accept his offering too இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் காணிக்கை கொடுக்கிறோம் now if you consider we all give offerings நம்மள நம்மில நம்மில் அநேகர் எவ்வளவோ கொடுக்கிறோம் many of us give much to the lord ஒரு சிலர் காணிக்கையை பத்தி ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க some some are not very serious about the offering ஒரு சிலர் காணிக்கையில உண்மையா இருக்க மாட்டாங்க some will not be faithful in the offerings அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது and they are ignorant that it is not a blessing for them தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலர் வந்து காணிக்கையை வந்து அற்பமா என்றது உண்டு but some are counted uh, despise the giving of offerings though they have a knowledge நம்ம காணிக்கை கொடுத்தா அவங்க சாப்பிட போறாங்க எவ்வளவு வருது அப்படினு சொல்லிட்டு காணிக்கையே கொடுக்காம அதை திருடிட்டு போற டீமும் இருக்கு there is one group which do not give the offering saying uh, is it because of our offering they are going to eat they have so much other income ஒரு சிலர் காணிக்கையே வந்து கூறு போட்டு ஒரு பத்து சபைக்கு கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க one group is there which uh, divides the offering and give it to 10 denominations அப்படிதானே isn't that true ஒரு சிலர் ரொம்ப கரெக்ட்டா 15 பைசா எல்லாம் தசமபாகத்தில் எண்ணி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க there are some people who are also very correct and ac uh, accurate about the offering and tithes அப்படிதானே isn't that true நீங்க அந்த கவர்ல பாத்தீங்கன்னா சில்லற கூட வரும் you can even find the the அதாவது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க they want to be very perfect ஒரு சிலர் அப்படி இல்ல but some are not so ஓரளவு உண்மையா இருப்பாங்க they will be faithful to an extent ஒரு சிலர் அப்படி இல்ல the others இன்னும் உற்சாக காணிக்கை வீட்டுக்கு போனா காணிக்கை ரோட்ல பார்த்தா காணிக்கை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா காணிக்கை எங்க பார்த்தாலும் காணிக்க கொடுக்குற ஒரு டீம் இருக்குது தேர் இஸ் ஒன் குரூப் வில் கிவ் ஹூ ஆர் வில்லிங் டு கிவ் ஆஃபரிங்ஸ் வேர் எவர் தே ஃபைண்ட் திஸ் எல்லாம் அந்த காணிக்க கொடுக்குறவங்க இருக்கிறாங்க தெர் ஆர் பீப்புள் ஹூ கிவ் ஆஃபரிங் ஆஃப் ஆல் தட் தே ரிசீவ் நீங்கள் எல்லாரும் கால்கட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க யூ ஆல் வில் யூஸ் தி கால்கட் பேஸ்ட் அப்படிதானே அந்த பேஸ்டோடைய அந்த ஓனர் தன்னுடைய வருமானத்தில் பத்தில் ஒம்பது கொடுக்கறதாக ஒரு ரெக்கார்டு இருக்குது There is one record that the owner of this paste gives 9 percentage of his income to, to, as an offering. 10 ஒன்பது 9 ou- out of the 10 uh, that he கேள்வி receives. கேள்விப்பட்டிருக்கீங்களா Have you heard it? அப்போ ஒருத்தர் கேட்டாராம் இது பைபிளை விட ரொம்ப மிஞ்சின நீதிமானா இருக்கு Then one question him saying that you are trying to be more righteous than the Bible. பைபிள் வந்து பத்தில் ஒன்று தானே வலியுறுத்துகிறது The Bible insists on giving 1 one, one uh, tenth of பட் the நீங்க வந்து income, ஒன்பது but you give 9 tenth. அப்போ அவர் சொன்னாராம் Then he said, இந்த ஒன்று ஒரு பர்சன்ட் நான் சம்பாதிக்கிறேனே இதுவே என் சந்ததி எத்தனையோ வருஷம் உட்காந்து என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அந்த அளவு தெய்வம் நெஞ்சிருக்காரு என்னைய ஆசீர்வச்சிருக்காரு He said, The one person that I receive, that I earn, will make my generation sit and eat for years together. To that extent, God has blessed me. நல்ல பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா If you read through the Bible properly, பழைய ஏற்பாடு தான் தசம பாகம் The Old Testament, it is the uh, tithes. நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து உங்களுடைய நீதி அதை காட்டிலும் அதிகமா இருக்க வேண்டும் in the new testament your righteousness should exceed that அப்படிதானா கரெக்ட் தானா am i right time varumbodhu adha பிரசங்கம் pandren at the right time i will give this a message samayam anubadithal kaalangal neeti kodukapattal adala pesalam we can speak on all this if the times will permit அப்படிதானே isn't that true luka 18th adhigarathila pesumbodhu luke's gospel 18 when we read ஒரு பரிசேயன் அறிக்கை எடுக்கிறான் there is a pharisee who confesses thasavagathil ennude sambathiyathil ellam naan enna seigiren தசமபாகம் கொடுக்கிறேன் I give a tithe of all that I inc- uh, receive. அப்படிதானே மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது In Matthew's Gospel, when we read, இயேசு என்ன சொன்னார் what does Jesus say? லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் அது பரிசேயனுடைய அறிக்கை Luke's Gospel 18 speaks about the confession of a Pharisee. ஆனா மத்தேயு 5 20 சொல்லுது but matthew's gospel chapter 5 verse 20 says உங்கள் நீதி பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் if your righteousness does not exceed the righteousness of a pharisee then you cannot enter into the kingdom of god அப்ப இதிலிருந்து என்ன விளங்கி கொள்றோம் so what do we understand here புதிய ஏற்பாட்டில் என்னது what is in the new testament உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணும் அது வாய்ஸ்டோம் your righteousness should exceed and that is your, your according to your இங்க wish அண்ணனும் தம்பியும் காணிக்க கொண்டு வராங்க here the uh, two brothers bring an offering ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க விளைச்சல்ல உள்ளத அவங்களுடைய வருமானத்தை கொண்டு வராங்க according to their increase their income they bring their offering காயின் வந்து விவசாயி kain was a farmer abel மேய்ப்பன் uh, abel was a shepherd இப்ப ரெண்டு பேரும் அவங்கவங்க காணிக்கையை தூக்கிட்டு வராங்க now both brought their offerings தூக்கிட்டு வந்த இடத்துல இந்த பிளேஸ் வேர் தே brought ஒருத்தனுடைய காணிக்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு தி லார்ட் ரிஜெக்டட் ஒன் पर्सनஸ் ஆஃபரிங் ஒருத்தனுடைய காணிக்கையை ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு தி अदर was ஹி ஹட் ரெஸ்பெக்ட் டு தி अदर ரெகக்னைஸ்ட் ஆயிடுச்சு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது இட் வாஸ் ரெகக்னைஸ்ட் அப்படிதானே இப்போ வந்து யார் கொண்டு வந்து காணிக்க கொடுத்தாலும் நாங்க அங்கீகரிச்சுக்கிறோம் நோ வி அக்செப்ட் அண்ட் ரிசீவ் and receive whomsoever தி ஆஃபரிங் offering அப்படிதானே கூட்டம் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் காணிக்க கொடுத்தாலும் பாஸ்டர் வாங்கி பாக்கெட்ல போட்டு போயிடுவாரு whoever will give the offering the pastor will take it from them and put it in his pocket and go யாராவது ரெண்டு மனைவி ராபோஜன் எடுக்க தகுதி இல்லாதவங்க பிரச்சனைக்குரியவங்க அப்படின்னு யாரையாவது கண்டிச்சு சொல்லியிருந்தா அவங்ககிட்ட மட்டும் நம்ம என்ன மாட்டோம் வாங்க மாட்டோம் If anybody is being cautioned and warns, if they have two wives or they have any problems on their side, then we will be warning them and not take their offering. ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல But in those days, it was not so. இவங்க கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிரணும் They have to place the offering in a place. அது உடனே அக்னி இறங்கும் If it is recognized, the fire will descend. The fire will descend on the offering. அடுத்த செகண்ட் எது இருக்காது Very moment, காணிக்கை இருக்காது the offering is not there. இப்போ இவன் வந்து நிலத்தின் கனிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டான் he brought the increase of the of the of the ground நிலத்தின் கனிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சான் the fruit of the ground he brought there இவன் வந்து மந்தையில கொளுமையானதெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டான் no he brought the firstlings of his flock ரெண்டு பேரும் வெயிட் பண்றாங்க no both were waiting திடீர்னு பார்த்தா அக்னி இறங்கிடுச்சு all of a sudden the fire descended எது போயிடுச்சு நிலத்தின் கனிகள் எல்லாம் அப்படியே இருக்கு the fruit of the ground were just like that மந்தையில் தலையிட்டு கொழுமையானதெல்லாம் நெஞ்சிருச்சு அப்படி காணிக்க பஸ்பம் ஆயிடுச்சு ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டார் the firstlings of the flock were being uh, uh, totally into dust and the lord had accepted it அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டால் அவனும் அங்கீகரிக்கப்படுவான் if the offering is accepted then the, he is accepted காணிக்கை அங்கீகரிக்கப்படலனா அவனும் அங்கீகரிக்கப்பட மாட்டான் the offering is not accepted then he is not accepted okay இப்போ இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு காணிக்கை கொடுத்திருப்பீங்க now till now how how much you would have given as an offering ரட்சிக்கப்பட்டதிலிருந்து from the time you were saved இந்த சபையில வந்ததிலிருந்து having come into this church எவ்வளவு காணி கொடுத்திருப்பீங்க how much have you given கணக்கு போட்டு பாருங்க make an account மாதம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் ரூபா கணக்கு காணி கொடுக்குறோன்னா வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபா நாற்பது வருஷம் கொடுக்குறோன்னா என்னாச்சு எவ்வளோ போகுது அது ஒரு பெரிய எம்எல்என் பிஸ்னஸ் மாதிரி போயிட்டே இருக்கும் If it is 5,000 for a month, then it's 60,000 a year It goes on like that. இன்னும் ஒரு சிலர் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அள்ளி கொடுக்குறாங்க there are people who give an amount of crores and lakhs லட்சக்கணக்கில் அப்படியே வந்து முகம் கோணாம காணிக்கை அப்படியே வச்சுட்டு சோத்திரம் பண்ணிட்டு காஃபி கூட குடிக்காம ஓடுறவங்க எல்லாம் இருக்கிறான் there are people who give lakhs as an offering and without even having the countenance change they will not even drink a coffee but return நான் அப்படி எத்தனை வர பாத்துர்க்கேன் i have witnessed such people எவ்வளவு பேர் so many அப்படி நகை ஜுவல்ஸ் அவங்களுடைய லேண்டை விற்று அவர் கம்பெனியை விற்று அப்படியே ஒரு ஆள் வந்து ஃபஸ்ட்டு முப்பத்தேழு லட்சத்தை அப்படியே கொடுத்துட்டு போயிட்டார் There was a man who, lo- who sold his own company and brought 37 lakhs laid it at our feet. யோசிச்சு பாருங்கள் யூ கேன் திங்க் அப்போ நம்ம எவ்வளோ காணிக்க கொடுக்குறோம் மாதம் மாதம் நம்முடைய பத்தில் ஒன்று வீட்டுக்கு வந்தால் காணிக்க ரோட்டில் போனால் காணிக்க வீட்டில் கல்யாணம் சாவு வந்தது போனது எவ்வளோ காணிக்க கொடுத்துருக்கோம் There were so many offerings that we have given where, where we find them on the road we give offering they come home we give an offering we find anywhere we give an offering எல்லாமே அக்செப்ட் ஆயிடுச்சா Is all these being accepted எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க How can you spot them out புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு இன்சிடென்ட் சொன்னார் நியூ டெஸ்டமென்ட் ஜீசஸ் மென்ஷன்ட் an incident உங்கள ஒருத்த வந்து காணிக்க கொடுக்க வந்து if a man comes to brings an offering to you ஒருவேளை மத்தவங்க மேல பிரச்சனை இருந்தா suppose he has an ought against him let him place it on the side ஒப்புற வைட்டு வாங்குற go and reconcile and come back அப்படி யாராவது இப்ப காணிக்க கொடுக்கறோமா does anyone give such an offering these days யாரும் அப்படி செய்யறது இல்ல not not one அப்படி யாரும் பண்றது இல்ல none of us do like okay. that okay இப்போ நம்ம கொடுத்த காணிக்கை எல்லாம் அக்செப்ட் ஆச்சா இல்லையா எப்படி தெரியும் how do we know whether all our offerings are accepted or not சொல்லுங்க நீங்க எல்லாம் காணிக்க என்ன கன்வென்ஷன்னா உடனே காணி கொடுப்பீங்க ஒரு பில்டிங் ஒர்க் நடக்குன்னா காணி கொடுப்பீங்க ஆ ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு காணிக்க கொடுப்பீங்க you will give an offering if there's a convention if there's a building work or if you're acquiring a land நம்ம விசுவாசிகள் எங்க பார்த்தாலும் காணி கொடுப்பாங்க our believers will give an offering wherever we uh, they see us எங்க போனாலும் காணி கொடுப்பா whichever place we go we find them giving an offering நான் ஒரு நாள் காலையில 2 மணிக்கு சேலத்துல நிக்கிறேன் one uh, once early in the morning at 2 o'clock i was at salem ஒரு பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருக்கேன் i was waiting for a bus so சரன்னு or omni bus வந்து எனக்கு முன்னால நின்னுச்சு all of a sudden there was an omni bus which came and stood before me உடனே மதுரை மதுரை னு சொன்னான் they said madurai அவன் கரெக்டா என் முன்னால கொண்டு நிப்பாடிட்டு பிரைஸ் எல்லாம் அடியாருங்க அப்படின்னா He stood before me and he said, Praise the Lord, get in. எனக்கு அவனை முன்ன பண்ண பார்த்ததே கிடையாது I have not seen him before. யாருனே தெரியாது I do not know who he is. நான் ஒரு பிரச்சனைக்காக போயிட்டு இருக்கேன் I was heading for a problem. இப்போ திடீர்னு பார்த்தா அவன் என்ன ஏத்திட்டான் All of a sudden, he took me in the bus. நான் இன்னொரு ஊழியக்காரர் ஏறிட்டோம் I and another ser- servant of God, we got in. பின்னால சீட்ல உட்காந்தாச்சு We took our seat. எல்லாரும் டிக்கெட் வாங்குறாங்க அந்த மட்டும் டிக்கெட்டே வாங்க மாட்டேங்கிறான் To everyone, he took a, a, a ticket, but he, for me, he did not took to take the money. அவனுக்கு எனக்கு ஒண்ணுமே ஓடல என்ன இந்த எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான் He collected எங்க ரெண்டு பேர்ட்ட மட்டும் என்ன செய்யல கலெக்டே பண்ணல He collected from everyone but uh, not from both of us. அப்ப நான் அந்த கிளீனர்ட்ட கேட்டேன் என்ன எவ்வளவு ஒண்ணு Then I asked him what is the amount. driver உங்க ஆள் போல் இருக்கு அதனால வேண்டாங்கறாருன்னு சொன்னாரு He said the driver is your person but he, he does not want. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது அவன் வந்து ஒரு விசுவாசி After which I came to know he was a believer. அவன் காணிக்கை எதுல கொடுக்குறான் டிக்கெட்டா கொடுக்குறான் His offering is given as a ticket. எப்படியெல்லாமோ ஜனங்க காணிக்க கொடுக்குறாங்க நல்லது அதை தடைன்னு சொல்லலை தவறுன்னு சொல்லலை ஓகே பட் இதை காட் அக்செப்ட் பண்ணாரா In some way or the other, the people give an offering. It is good. We do not stop it. But uh, does God accept these அது offerings? பரலோகம் போனாதான் தெரியும் அப்படிங்கிறீங்களா Do you say only if we go to heaven we will கண்ணை know? மூடின பிறகு தான் தெரியும்னு சொல்றீங்களா Do you say only if we close our eyes we will இங்க know? இருக்கும்போதே தெரியும் இப்போ நான் சொல்றேன் Right now we can find out. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் இந்த சத்தியத்துக்காக நீ இரத்த சாட்சியாய் மரிப்பாய் If you, uh, your offering is accepted, you will uh, die as a martyr for this truth. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலைன்னா இந்த சபையில நீ ஒரு காயினாக இருப்பாய் If your uh, offering is not accepted, then you will be a Cain in this mission. same church Same church, இதே சர்ச்சில் நீ இரத்த சாட்சியாக இந்த சத்தியத்துக்காக உபதேசத்துக்காக கிறிஸ்துவின் நாமத்துக்காக நீ உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் இந்த சத்தியத்துக்காக நீ மரிப்பாய் if your accepted is uh, if your offering is accepted as uh, for the name of Christ then you will die as a martyr for this truth ஓட்டம் ஜெயமாய் முடியும் your course will finish uh, victoriously ஒருவேளை அது இரத்த சாட்சியா இருக்குமே தவிர தோல்வியா இருக்காது perhaps you will be a martyr but you will not be defeated ஆனால் perhaps otherwise நீங்க கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்படலன்னு சொன்னா if your offering is not accepted காயின் அதுக்கு பிறகு எப்படி இருந்தானோ அதே மாதிரி இதே சர்ச்சில் நீ ஒரு மெம்பரா கடைசி வரைக்கும் இருப்ப You will be a member of the church like Cain after which ஆனா காயினுடைய சுபாவம் உனக்குள்ள இருக்கும் you will have the character of Cain in you. காயின் என்ன என்ன அர்த்தம் What does Cain mean? ஆபேல் செத்து போயிட்டான் Abel is now dead. அவன் முடிஞ்சு போன கேஸ் He is finished. அப்படிதானே Isn't that ஆபேல் true? செத்துட்டானா இல்லையா? Now Abel is dead. காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது his offering was accepted அடுத்து அவன் பிரதர் அவன்கிட்ட பேசினா his brother spoke to him அவன கூட்டு போனா took him there அவன் நினைஞ்சிட்டான் கொன்னுட்டான் he killed him அவன் செத்தே போயிட்டான் he is dead இதுதான் அங்கீகரிக்கப்பட்டவனுடைய முடிவு this is the end of one who's accepted ஆனா ஒரு ஆள் அங்கீகரிக்கப்படல but one person was not accepted அது காரணம் என்ன what is the reason cain அப்படின்னு சொன்னா ஆட்சி செய்பவன் அர்த்தம் Cain is one who's in power அந்த டாமினேட் ஸ்பிரிட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தகராறு வரும் wherever you have this dominant spirit there is a problem ஆட்சி செய்பவன் one who is in rule ரூலிங் பவர் a ruling power நம்ம வந்து எப்பவுமே தேவனுடைய ஆட்சியில் இருக்கணுமே தவிர நம்ம ஆட்சி பரலோகத்துல தான் போய் ஆட்சி செய்யணும் we should always be under the domain and the rule of god but our rule should be in heaven இந்த டாமினேட் ஸ்பிரிட் நமக்குள்ள வந்துருச்சுனாலே எல்லாமே டான்ஸ் ஆடும் ஊழியன் டான்ஸ் ஆடும் ஃபேமிலி டான்ஸ் ஆடும் வேலை ஸ்தலத்தில் எல்லாம் ஆட ஆரம்பிக்கும் டாக்கு டாக்கு The moment we have this dominant spirit training in us, then everything will start to dance. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான் Cain brought the fruit of the ground to the Lord. அவனால அந்த முதற் பலனை கொண்டு கர்த்தரை கணம் பண்ண முடியல He could not honor the Lord with the first fruits. ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்தான் He brought some offering. வாசிங்க நீதிமொழிகள் என்ன வாசிக்கிறோம் What do we read in the Proverbs? உன் நிலத்தின் முதற் பணிகளால் முதல் பலன்களால் கர்த்தரை என்ன செய் கணம் பண்ண Honor the Lord with the first fruits of the increase. நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கலம் பண்ணு முதற் பலன் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் ஆனா இவன் முதற் பலனை கொடுக்கல பட் ஹி டிட் நாட் கிவ் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பட் ஆபேல் மந்தையின் தலையீற்றுகளிலும் அதில் கொழுமையானவைகளிலும் கொடுத்தான் but abel brought of the firstlings of the flock and of the fat thereof அதுதான் அங்க அக்செப்ட்டுக்கு முக்கியமான காரணம் that was the main reason for his offering being accepted நம்முடைய காணிக்கை வந்து எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்டா இருக்கணும் our offering should be the first of all நான் இப்ப காணிக்கையில பணத்தை பத்தி எல்லாம் பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க because i speak of offering do not think i am speaking about money பணத்துக்கு நானும் ரொம்ப எதிரி i am an enemy to the money ஆமா நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது I do not bother about money at all. நான் ஒரு சர்ச்சில் எண்பது ரூபாயை வச்சுக்கிட்டே ரெண்டு மாதம் ஓட்டினேன் I had 80 rupees in my hand and I, I went through two months with that 80 rupees. ஒன்றுமே கிடையாது ஃபைத்தமுக்கு காசு கொடுக்கறது கூட என்ன ஒன்றும் கிடையாது நான் பாட்டு தோத்திரம் மட்டும் உள்ளே உட்காந்துட்டே இருந்தேன் I had nothing to give in the faith home, even for the money, to, for the provision, but I just keep praising God. ஆனால் உங்களுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுச்சா குணவட்ட விசுவாசிகளுடைய காணிக்கை எத்தனை வருஷமா நீங்கள் கொடுத்துட்டு வாரீங்களே கடன் கடன் கொடுத்தீங்களோ இல்லையோ தாய் தகப்பனுக்கு கொடுத்தீங்களோ இல்லையோ குடும்பத்துக்கு கொடுத்தீங்களோ இல்லையோ கரண்ட் பில்லு கட்டினீங்களோ இல்லையோ யார் கொடுத்துட்டீங்க கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்க Uh, you have been giving offering to the Lord, the Konavatan believers, for so many years. uh, We do not know whether you gave to your parents, whether you paid the current bill, or whether you gave for your family or not, but you have given to the Lord. அப்படிதானே நமக்கு இருக்கோ இல்லையோ நம்ம யார்கிட்ட கொடுத்துட்டோம் நம்ம ஆத்ம திருப்தி கொடுத்துட்டா போதுண்டா ஆளை விடுறான்னு தான் கொடுத்துட்டு ஓடணும் whether we have or not for the satisfaction of our soul we want to give the offering ஆனால் அது ரெகக்னைஸ்ட் ஆயிருச்சா அதான் மெயின் what was our offering recognized உங்களுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும் அதாவது ஏசாயா ஐம்பத்தி ஆறு பத்தா என் வீடு ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப விடா எத்தனை வசனம் ஐம்பத்தி ஆறு ஏழு நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவரை மகிழ பண்ணுவேன் அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அவருடைய சர்வாங்க தகனங்கள் பலிகள் காணிக்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும் தி பர்ன்ட் ஆஃபரிங்ஸ் அண்ட் தி sacrifices ஷல் பீ அக்செப்டட் இங்கே இவனால அந்த டாமினேட் ஸ்பிரிட்லாம் இருந்துச்சு பட் அவனுக்கு அந்த விளைவின் முதல் பலனை கொடுக்க முடியலை Here he had this dominant spirit in him and he could not give the first fruit of his increase. இப்ப அங்கீகரிக்கப்படாத அந்த மனுஷனுடைய நிலவரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது Now how do we know the state of the man who is not accepted? நானும் காணிக்க கொடுத்துருக்கேன் i also give the offering. இப்ப நீங்க கொடுக்குற காணிக்கல நான் போய் ஒரு காணிக்கை எங்க கொடுத்துட்டு வருவேன் ஹெட் குவார்ட்டர்ல கொடுத்துட்டு வருவேன் Out of the offerings you give, I give an offering to the headquarters. நீங்க கொடுக்குற காணிக்கை லோக்கல்ஸ்ல இருந்து வர்ற காணிக்கை இதை கொண்டு போய் எங்க கொடுக்கணும் அங்க கொடுக்கணும் from all the offering i receive from the local faith homes and from you i give it to the headquarters அப்ப இதெல்லாம் அக்செப்ட் ஆகணுமே all these should be accepted அப்படி அக்செப்ட் ஆகலங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் how can we find out whether it is not accepted அக்செப்ட் ஆனத கண்டுபிடிக்கணும்னா அவன் செத்துட்டான் செத்துるவான் இந்த சத்தியத்துக்காக கடைசி வரைக்கும் மூச்சு போற வரைக்கும் கொடுத்துるவான் until his death ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த சத்தியத்துக்காக வலியும் he will shed every drop of blood for this truth if he is accepted ஆனா இங்க அக்செப்ட் ஆகலங்கும் போது பட் when he is not accepted அதனுடைய முதல் அடையாளம் என்ன what is the first sign ஐந்தாவது வசனம் verse 5 காயினையும் அவர் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி எரிச்சல் உண்டாகும் இதுதான் the first sign is that he was very நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலைன்னா நமக்கு எரிச்சல் உண்டாகும் if our offering is not accepted we are filled with wrath மனைவிய பார்த்தா எரிச்சல் புருஷனை பார்த்தா எரிச்சல் ஊழியக்காரனை பார்த்தா எரிச்சல் வீட்ல யாரை பார்த்தாலும் சில்லு புல்லுன்னு எரிஞ்சிட்டு பிச்சிருவோம் we will be irritated looking at the sight of our wife our husband or our servant of god the sight of anyone we will be irritated and filled with wrath colleagues பார்த்தா தீ பிடிச்சு எரியற மாதிரி இருக்கும் looking at our colleagues we will be filled with wrath அப்ப முதல் அடையாளம் என்னது which is the first sign எரிச்சல் the wrath பைபிள் என்ன சொல்கிறது வாட் இஸ் தி பைபிள் சே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பே உங்கள் எரிச்சல் தனிய கடவுள் லெட் யுவர் ஆங்கர் கோ ஆங்கர் லீவ் யூ बिफोर தி சன் கம்ஸ் டவுன் அப்ப எரிச்சலுக்கு டைம் எவ்வளவு நேரம் சோ ஹவ் லாங் ஷட் யுவர் ஆங்கர் பீ ட்ராப்ஸ் பீ இன் யூ 12 ஹவர்ஸ் தான் ஜஸ்ட் 12 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ்க்குள்ள ப்ராப்ளம் என்ன செய்யணும் எரிச்சல் என்ன செய்யணும் தனிஞ்சிரணும் யுவர் ராட் ஷட் பீ டோட்டலி டேக்கன் அவுட் ஆஃப் யூ 12 ஹவர்ஸ் செகண்ட் செகண்ட்லி உன்னுடைய முகநாடி வேறுபடும் your countenance will change அந்த முக கலை இருக்காது you will not have a good countenance அந்த முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிரும் அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிரும் the face is the index of your heart உனக்கு பணம் இருக்கும் யூ ஹேவ் மணி பொருள் இருக்கும் மெட்டீரியல்ஸ் மனைவி இருக்கும் வைஃப் பிள்ளைகள் இருக்கும் children வசதி வாய்ப்புகள் இருக்கும் ஆல் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் கன்வீனியன்சஸ் முகத்துல சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது தேர் இஸ் நோ பீஸ் அண்ட் ஜாய் இன் யுவர் ஃபேஸ் ஒரு பெரிய கலக்கம் உனக்கு முகநாடி வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் your கீப் will keep on changing there's a confusion within you முகத்துல கலை வராது இஸ் நோ யுவர் countenance will not be fairer தானியேல் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆவேலாம் மற்றவங்களுடைய அவங்களுடைய முகம் எப்படி இருந்துச்சு 10 மடங்கு களை உள்ளதாக இருந்தது If you read about Shadrach, Meshach and Abednego and Daniel in the Bible, you can read their faces were 10 times fairer than the others. இப்ப தீ பத்தி வைக்காமலே இப்ப எரிஞ்சிற மாதிரி இருக்கு Now without even setting fire, we are on fire. ஒன்று எரிச்சல் இரண்டாவது முகநாடி வேறுபடுது One is irritation or wrath, second your countenance will change. நம்ம கண்டு வீட்டுக்குள்ள போன உடனே கண்டுபிடிச்சலாம் பிரதர் இன்னைக்கு டவுன் ஆயிட்டார் ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம் The moment you enter the house, you can find out the brother is in some problem. ஆ, நான் ஒரு வீட்டுக்குள்ள போனேன் ஐ என்டர் தி ஹவுஸ் எப்படி இருக்கீங்க என்ன ஹவ் ஆர் யூ நல்லா தான் இருக்கறேன்னாரு ஐ அம் ஐ வீட்ல குடும்பத்துல எப்படி இருக்கீங்க ஹவ் ஆர் யூ இன் தி ஃபேமிலி ஆ நல்லா தான் இருக்கோம் வி ஆர் கோயிங் ஆன் வெல் அப்ப அங்க இருந்து சிஸ்டர் கிச்சன்ல இருந்து சொல்லுது அதனால ஆள் அப்படி தான் சொல்லிட்டே இருப்பாரு பா சார் பிரதர் from the sister from the kitchen shouted out the brother will keep on saying like this ரெண்டும் எலியும் பூனையும் they were fighting like cat and rat திருப்பி அவங்க வந்தாங்க பேசினார் then she came and she also spoke முகநாடி வேறுபடுதல் கவுண்டனன்ஸ் will fall மூன்றாவது thirdly பாவம் வாசற்படியில் படுத்தே கிடக்கும் சின் லைட் at our door நாலாவது fourthly அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் his desire க்ளீவ் cleave onto you எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க you can imagine உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலைன்னா உன் லைஃப்பில் பாவம் வந்து வாசலில் படுத்து கிடக்கும் வீட்டில் வாசலில் படுத்து கிடக்கும் If your offering is not accepted, then sin will lie at your doorstep. வாசல்ல படுத்து எது What will lie at the doorstep? எது நாய் தான் படுத்து கிடக்கும் The dog, பின்மாற்றம் backsliding. உன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் வாசல்லையே இருக்கும் Failures will be at your doorstep in your life. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலைன்னா பாவம் உன்னை பின்தொடரும் If your offering is not accepted, sin will pursue you. உனக்கு ஆசை வரும் You will have a desire, இச்சை வரும், lust, உன் ஆசை அவனை பற்றி இருக்கும் Your desire, his desire shall be unto you, நீ அவனை ஆண்டு கொள்வாய் and you shall rule over him. திருப்பி அந்த டாமினேட் ஸ்பிரிட் வருது பாத்தீங்களா Can you find the dominant spirit peep again? நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது இல்லைங்கிறத நீங்க இப்பவுமே கண்டுபிடிச்சிக்கலாம் Even now, you can uh, spot out easily whether your offering is accepted or not. இப்ப நம்ம எல்லாம் ஏதாவது ஒன்னு செஞ்சிட்டா அக்னாலஜ்மெண்ட் கேக்குறோம் If we do anything, we want an acknowledgement, இல்லனா ஒரு ரிசிப்ட் கேப்போம் we want a receipt, இல்லனா உங்க செல்ல மெசேஜ் வரும் பணம் கிரெடிட் ஆயிடுச்சு இல்லைன்னு we want a acknowledgement message in our uh, uh, mobiles மொபைல்ல ஒரு ஆப்ஸ் நீங்க பண்ணா கூட ஃபெயில் ஆச்சுன்னா ஃபெயில்டுன்னு சொல்லுவோம் அக்செப்ட்னா என்ன செய்யும் ஓகே சொல்லுவோம் சொல்லுதா you do anything any application in your mobile you find whether it's accepted or நம்ம கொடுத்த காணிக்கை எல்லாம் ஓகே ஆச்சுன்னு ஏதாவது ஒன்னு தெரிஞ்சா பரவாயில்லை தெரியாமலே போயிட்டே இருக்குமே without a knowledge whether our offerings are accepted or not we are just going on like that இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கலாம் but today you can find out உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாவிட்டால் நீ ஆளுகை செய்ய ஆசைப்படுவாய் if your offering is not accepted then you will try to rule and have dominion domin be dominant over others படுத்து கிடக்கும் sin will lie at your doorstep உனக்கு எரிச்சல் உண்டாகும் you will be filled with wrath முகநாடி வேறுபடும் your countenance will fall நீ மற்றவங்களை நேசிப்பாய் ஆசை பற்றி இருக்கும் you will desire and lust after the others ஆசை you will desire for the others lust after the others அது என்ன இப்படி ஒரு ஆவி what kind of a spirit is that சொல்லுங்க இது கடைசி கால ஆவி சோதோமின் ஆவி this is the spirit of sodom in the last days பெண்கள் பெண்களை நேசிப்பது uh, women loving women ஆண்கள் ஆண்களை நேசிப்பது men towards men தாறு மாறான நேசம் இதெல்லாம் எதனுடைய எஃபெக்ட் எதனுடைய எஃபெக்ட் what is the effect of all ரெண்டு பேரும் ஆம்பளைங்க both are men here அப்படிதானே ஆபேல் காயின் Cain and ஆனா இங்க சொல்லியிருக்கும் உன் ஆசை யாரை பற்றி இருக்கும் அவனை பற்றி இருக்கும் his desire shall be unto you இங்க தான் புதிய ஏற்பாட்டின் பாவம் வருது here is the new testament sin which occurs அதனால தான் இயேசுவை நேசின்னு சொல்றோம் that is why we say love jesus நேசிக்காதன்னு சொல்றோம் do not love man அது not only that காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான் cain spoke to his brother abel நமக்கு சண்டை வந்துட்டா பேச மாட்டோம் but when we have a fight we will not speak என்னன்னா பேசுவோம் another technique is that we will speak ஆனா உள்ளுக்குள்ள within ஃபுல் bitterness filled is isn't that true வருஷக்கணக்காக பேசாமல் ஒரே வீட்டில் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க There are people who live in the same house without speaking for years together. நான் திருவொற்றியூரில் இருக்கும்போது When I was at Tiruvatiur, ஆ, ஒரு வீட்டில் அவங்க டாக்டர் there was a doctor in a house. அவர் டாக்டர் He is a doctor, ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் but they had a problem, small tiff. பட் ரெண்டு பேருமே ரெண்டு வருஷம் பேசுனது கிடையாது Two years they have not spoken one to another, ஒரே வீட்டில் இருக்காங்க. same house. சிஎஸ்சி சர்ச்சுக்கு ரெண்டும் சேர்ந்தே போகும் தே ஜாயின் டுகெதர் கோ டு தி சிஎஸ்ஐ சர்ச் இவர் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அந்த அம்மா வெளியே வரும் ஒன் சி he ignites the கார் he, the சிஸ்டர் uh, will come out கார் நிப்பாட்டியாச்சுன்னா இறங்கி போயிட்டே இருப்பாங்க தி கார் இஸ் ஸ்டாப்ட் ஹி ஷி வில் கெட் டவுன் அண்ட் go கரெக்ட்டா 1ஆம் தேதி இல்லனா 2ஆம் தேதி அவர் ஹாஸ்பிடல்ல அவருக்கு ஷேர் கிடைக்கும் அந்த பணத்தை அவர் எங்கேயாவது உட்காந்துருக்காளான்னு அப்படி பார்ப்பாரு உட்காந்துருக்கானா டமால்னு அப்படி போட்டு போயிட்டே இருப்பார் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஹி வில் ரிசீவ் அ ஷேர் இன் தி ஹாஸ்பிட்டல் வென் ஹி வில் கம் அண்ட் பிரிங் த ஷேர் அண்ட் கிவ் இட் டு ஹர் வேர் எவர் ஷி சீட்டட் அண்ட் கோ அவே இப்படிலாம் இருக்காங்க This is how they gave. காயின் ஆபேலோடு பேசினான் Cain spoke to his brother Abel. அவன் நயவஞ்சகமா பேசினான் He sp- allured him. எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவன் விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் Verse 8 says he rose up against him and slew காணிக்கை him. அங்கீகரிக்கப்படாவிட்டால் விரோதம் வரும் கொலை வரும் If there is, uh, if your offering is not accepted, there is enmity and finally murder. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகன் He that hateth his brother is a murderer. ஒன்னியவான்ல பேசும் பொழுது கமிங் டு ஒன் ஜான் அங்கே காயினை பத்தி பைபிள் சொல்லுகிறது அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருந்து பொல்லாங்கானதை செய்தான் தி பைபிள் ஸ்பீக்ஸ் அபௌட் about சேயிங் தட் ஹி வாஸ் ஆஃப் தி சன் ஆஃப் பெர்ஷன் அவன் பொல்லாங்கனா பிசாசுனால உண்டானவன் சொல்லி ஹி இஸ் ஆஃப் தி விக்கெட் ஒன் அண்ட் ஹி டிட் விக்கெட் வொர்க்ஸ் ஒன்னியோவான் மூணு 12 ஒன் ஜான் சாப்டர் 3 வெர்ஸ் 12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம் ம் அவன் எதிரிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே நல்லா இந்த வசனத்தை படிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க read through this verse properly hold on to this word என்ன சொல்லியிருக்கு what is said அவன் கிரியைகள் பொல்லாதது அவன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகள் இப்ப காணிக்கையினுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கங்க His own works were evil and his brothers were righteous. Now you can understand the attribute of a offering. காயினுடைய காணிக்கை பொல்லாத காணிக்கை The offering of Cain was an evil one. ஆபேலுடைய காணிக்கை நீதி உள்ள காணிக்கை Abel's offering was righteous. எப்படி என்ன நிலவரத்துல காணிக்கை கொடுத்திருக்கான் பாருங்க தன் கிரியைகள் பொல்லாதவைகள் His own works were evil. காணிக்கை கொடுத்தான் ஆனா அது பொல்லாத ஒரு காணிக்கை He gave an offering but it was an evil one. ஒரு இடத்துல ஒரு ஐயா காணிக்க கொடுத்தாரு In one place there was a old brother who gave an offering. கொஞ்ச நாள் கழிச்சு After some time, கொஞ்ச நாள் கழிச்சு after some days, ஒரு விசுவாசி வந்து சொன்னா this one believer who came and said, இந்த விசுவாசி வட்டி கொடுக்குறாரு he is giving vashri. வட்டிக்கு கொடுக்குறாரு He, gi- he gives vashri. அப்ப நான் சொன்னேன் அவர் நல்ல விசுவாசி. He is a good believer. அவங்க பிள்ளைங்கள ஊழியத்தில் இருக்காங்க his children are in the ministry அவர் வட்டிக்கு எப்படி கொடுப்பாரு but how can he do that இல்ல நீங்க விசாரிச்சு பாருங்க வட்டி கொடுக்கறாரு no you can check out and see he gives for free சரி குற்றச்சாட்டுன்னு வந்துச்சுன்னு நான் கூப்பிட்டு விசாரிச்சேன் so because it was an accusation i called and inquired அப்ப அவர் சொன்னாரு he said சும்மா கைமாத்தா கொடுத்தா இவனுங்க திரும்பி தர மாட்டான் பிரதர் if you just give it for him as an help he will not give it back எப்படி சும்மா கைமாத்தா கொடுத்தா அவன் என்ன செய்ய மாட்டான் அந்த பணத்தோட சீரியஸ் அவனுக்கு தெரியாது if you just give it as a help he would not find it serious to give it back அதனால பட்டின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் so i just give it partially நான் சொன்னேன் அதெல்லாம் கரெக்ட் தான் இந்த மெத்தட் தப்பாச்சே everything is right but your method is wrong அப்ப நீங்க வட்டி வாங்கிட்டு தான் இருக்கீங்க so it is true வட்டி நான் யூஸ் பண்றதே கிடையாது i do not use the money அப்படிண்டார் அப்ப என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் then what do you do அதான் மாசம் மாசம் உனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன்ல அதுதான் அந்த காசு தான் I give 1500 எவ்ரி month டு யூ தட் இஸ் தட் மணி யாரை கடைசியில் குற்றவாளி ஆக்கிட்டான் Finally, ஹூஸ் த கன்விக்ட் என்னையே தான் குற்றவாளி ஆகணும் I am the மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துக்கிட்டே வரான்ல அது என் காசு கிடையாது அவன் கொடுக்குற வட்டியை தான் நான் உனக்கு உன்- எனக்கு தொட்டா பாவம்ல அதனால நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன்ட்டான் I give you 1500 every month to யூ பிகாஸ் இட் இஸ் not <laughs> இப்படி எல்லாம் ஜித்து வேலை பண்ற பாதி பேர் இருக்கிறான் சிபிஎம்ல தேர் ஆர் ஹாஃப் ஆஃப் த பீப்பிள் who are like இன் சிபிஎம் ஆண்டவரை ஏமாத்துறது ஊழியக்காரனை ஏமாத்துறது நம்மளை எல்லா என்னெல்லாமோ ஏமாத்துறா deceiving the lord deceiving the servants of god in some manner they try to deceive ம் பைபிள் சொல்லுகிறது அவன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்த அப்படினால் தேவன் அதை அங்கீகரிக்கல the bible says because his works were evil god did not accept him இப்போ அவனை கொலை செய்துட்டான் now he has slain him அதனால பைபிள் சொல்லுகிறது அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருந்தான் பிசாசுக்கு பிறந்தவன் சொல்றாரு that is why the bible says he was of the wicked one he is born of the devil அதுதான் அதனுடைய அர்த்தம் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அப்படின என்ன அர்த்தம் born of the wicked one what does it mean starting stage எப்படி இருந்துச்சு தெரியுமா how was his early stage சொல்லுங்க 4 1 genesis 4 1 அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அவன் தான் அவன் தான் யாரு காயின் In the beginning it was said, I have gotten a man from the Lord and it, he was But now he is of the wicked one. His growth is not right. <laughs> Now his state is not right. Now he has become an enemy. He has slain him. After the murder, now the Lord poses a question. Where is your brother? What did he say? நான் அவனுக்கு இல்ல இல்ல அவன் நான் அறியே ஐ நோ நாட் போய் வந்துருச்சா நெக்ஸ்ட் ஹீ லைஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு வாட் இஸ் தி ஸ்டேட்மெண்ட் நவ நான் அறியே ஐ நோ நாட் நான் அவனுக்கு காவலாளியோ am i my brother's keeper சொல்றான் நான் என்ன காவலா காத்துட்டு இருக்க முடியும் am i my brother's keeper யோசிச்சு பாருங்க just imagine அதாவது ஒரு ஒரு பாவம் a sin தொடக்கம் எங்க where is the beginning தொடக்கம் எங்க where is the beginning நான் நேத்து ஒரு பாயிண்ட் சொன்னேன் தொடக்கம் I spoke of this yesterday. ஆமானுடைய பாவத்தினுடைய தொடக்கம் என்னது Where is the beginning? விஷ் பண்ணல அவனை ஸ்தோத்திரம் பண்ணல மதிப்பு கொடுக்கல அதுதான் சாவு தூக்குல தொங்க விட்டது He was not greeted, which made him hang on the tree. இங்க முதல் குற்றம் என்னது காணிக்கே தேவன் அங்கீகரிக்கல Here, the first fault was God did not accept the offering. அடுத்து வருது பாருங்க வருசியா ஒன்னொன்னா வருது Now it is listed out one by one. ஆ, ஒண்ணு என்னது One, எரிச்சல் wrath முகநாடி வேறுபட்டது countenance fallen பாவம் வாசப்படியில படுத்துச்சு sin lies at the door ஆசை வந்து விட்டது his desires come அவனுக்கு விரோதமா எழும்பி விட்டான் he risen up against அவனை கொலை செய்து விட்டான் murdered him இப்போ நான் தெரிய எனக்கு தெரியவே தெரியாதுன்னு போய் சொல்றான் now he lies saying i know not அடுத்து nextly 12 வசனம் verse 12 11 verse 11 இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் சபைக்குள்ள இருந்துட்டு சபிக்கப்பட்டவனா இருந்தா என்ன பிரயோஜனம் What is the profit by being cursed in the church? தன் வாயை திறந்த இந்த சபையில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் You you will be cursed in this church. இனி அது உனக்கு பலனை கூடாது It will no more give you its yield. நீ இந்த சபையில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் You should be a fugitive on this uh, church. ஆ, எப்படி போயிருச்சு பாத்தீங்களா நிலவரம் Now what is the state? கடைசி அவன் முடிவு என்ன வாட் வாஸ் ஹிஸ் எண்ட் பதினாறு Verse 16. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத்தேனும் தேசத்தில் குடியிருந்தான் ஏதேனை விட்டு விட்டான் He has forsaken Eden. His connection with God is lost. Glory is lost. His relationship with God is lost. Fellowship is lost. அவனுக்கும் தேவனுக்கும் முற்றிலுமா கனெக்ஷனை போய் ஏதனை He is completely cut off in connection with God. He is out of Eden now. It is all closer eyes. இப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க. Now you understand. Is your offering accepted or not? Close your eyes. நான் ரிப்பீட் பண்றேன் ஐ ரிப்பீட் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி முழங்கால் படி இட் இஸ் ஆல் க்ளோஸ் ஐஸ் பீ ஆன் அவர் நீஸ் உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதா இஸ் யுவர் ஆஃபரிங் அக்செப்டட் இத்தனை வருஷம் நீ இதை சிந்திக்கல யூ ஹேவ் நாட் தாட் ஆஃப் திஸ் சோ many years இத்தனை வருஷம் உன்னுடைய நாலேஜ்ல இது வரல திஸ் ஹஸ் நாட் occurred in your mind so many years இத்தனை வருஷம் நீ இத பத்தி யோசிக்கவே இல்ல யூ நெவர் given a thought about it all these years ஆனா இன்னைக்கு கத்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார் But today the Lord reminds you, என் மகனே என் மகளே my son, my daughter, நீ பண்ணின ஊழியம் அங்கீகரிக்கப்பட்டதா is your ministry accepted? நீ கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதா Is the offering you gave accepted? நீ செய்த ஒவ்வொன்றையும் தேவன் அங்கீகரித்தாரா Has God accepted every work of yours? இத்தனை வருஷம் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயே You are running for so many உன்னுடைய ஓட்டம் விருதாவா இல்லாவிட்டால் அங்கீகரிக்கப்பட்டதா Is your race in vain or is it accepted? நான் ஓடினதும் ஓடுகிறதும் கிறிஸ்துவின் நாளில் எனக்கு விருதாவா இராதபடி மகிழ்ச்சியாக இருக்கும்படி என்று பவுல் பேசுகிறார் St. Paul says that uh, what I have run might not be in vain, but it shall be a glory and a joy for me at the day of Christ. இத்தனை வருஷம் நீ கொடுத்த காணிக்கை உனக்கு புகழ்ச்சியாய் மாற வேண்டும் The offering that you have given for so many years should become a praise for you. அப்படி புகழ்ச்சியாய் மாறுமானால் If that will become a praise to your name, ஓ இந்த சத்தியத்தின் நிமித்தம் for this truth, இந்த உபதேசத்தின் நிமித்தம் for the sake of the doctrine இந்த கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் for the love of Christ, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் for the kingdom of God, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காய் சகி சகித்து ஜீவனை கொடுப்பாய் You will endure everything for the sake of Christ. Give up your life. இந்த விசுவாசத்தின் மேல் நீ பானபலியாய் வார்க்கப்படுவாய் You will be poured as a drink offering for the sake of the faith. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படாவிட்டால் If your offering is not accepted, உனக்கு எரிச்சல் you will be filled with wrath உன் முகநாடி your countenance will fall பாவத்தின் போராட்டம் இருந்து கொண்டே you will have the conflict of sin every time ஆசை இச்சைகளுடைய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் you will have this conflict of desires and lust in you உன்னால் நேசிக்க முடியாது you cannot love anyone நீ பகைப்பாய் you will hate விரோதிப்பாய் you will have enmity தேவைப்பட்டால் கொலை செய்வாய் if needed you will murder சொல்வாய் you will lie to the lord இப்பொழுது நீ சபிக்கப்பட்ட ஒரு நிலவரத்துக்கு வருவாய் now you will come to a cursed state ஒரு கட்டம் வரும் பொழுது at one point of time தேவ சந்நிதியை விட்டு விலகுவாய் you will depart from the presence of god எவ்வளவு கொடூரமான ஒரு முடிவு what a cruel end உன்னுடைய மகிமையான துவக்கம் எங்கே உன்னுடைய கொடூரமான முடிவை நீ தேடுகிறாயோ where is your glorious beginning are you seeking for a cruel end ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ எல்லாரும் கண்ணை மூடி முழங்கால் போடுவோம் 10 or 15 minutes let us all close our eyes be on our knees நான் கொடுத்த காணிக்கை நீங்கள் கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் you and i whatever we have offered should be accepted காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டால் நாம் அங்கீகரிக்கப்படுவோம் if our offering is accepted then we are accepted காணிக்கை அங்கீகரிக்கப்படாவிட்டால் நாமும் அங்கீகரிக்கப்பட மாட்டோம் if our offering is not accepted then we are not received of the lord கர்த்தர் காண்கிறார் the lord is watching us கர்த்தர் கேட்கிறார் god is hearing us கர்த்தர் உணர்கிறார் the lord feels us கர்த்தர் பார்க்கிறார் பார்க்கிறார் The Lord is seeing us. கர்த்தர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் The Lord is standing here. உன்னுடைய காணிக்கை எப்படிப்பட்டது What kind of offering are you giving to him? பணம் அல்ல Not money, பொருள் அல்ல not material. நீ கொடுக்கும் தன்மை The attribute of your offering. அது தேவன் அங்கீகரித்தாரா Yes, God accepted it. உன்னுடைய வாழ்க்கை பொல்லாதவைகளா உன்னுடைய வாழ்க்கை நீதி உள்ளவைகளா Is your life an evil one or a righteous one? கர்த்தர் காண்கிறார் God is watching. ஒரு ஐஸ்வரியவான் தன்னிடத்திலிருந்து இருப்பதிலிருந்து எடுத்து கொஞ்சம் போட்டால் a rich man gave a little of all that he had அது அங்கீகரிக்கப்படவில்லை it was not accepted ஒரு பெண் தனக்கு இருப்பதையே போட்டு விட்டால் a woman gave all that she had her living அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது it was accepted இதுவரை up till now உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதோ இல்லையோ whether your offering was accepted or not இப்பொழுது கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் now the lord is speaking to you இன்றையிலிருந்து அது அங்கீகரிக்கப்படட்டும் this day onwards it should be accepted அதற்காய் உன்னை சமர்ப்பிப்பாயா for which you dedicate yourself இதுவரை அங்கீகரிக்கப்படாவிட்டால் மன்னிப்பு கேள் if not it was not accepted up till now ask pardon of the lord இந்த கூட்டத்தோடு கர்த்தர் உன்னோடு அதிகமாக இடைபட வாஞ்சிக்கிறார் From this meeting onwards, the Lord desires to deal with you more and more. இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு பின்பு தேவனும் நீயும் நெருங்கி போவீர்கள் After these sanctification meetings, you will have a closer walk with God. ஒன்று தேவன் உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பார் Either the Lord will keep speaking with you continually, இல்லாவிட்டால் நீ தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பாய் else you will be communicating with God. ஒன்று நீ அவரை பார்த்து கொண்டே இருப்பாய் Either you will keep seeing the Lord, இல்லாவிட்டால் தேவன் உன்னை கண்டு கொண்டே இருப்பார் else the Lord will continually watch you. ஒன்று தேவன் உன்னுடைய கையை பிடித்து கொண்டே இருப்பார் பிடிப்பார் Either the Lord will hold your hand, or இல்லாவிட்டால் நீ தேவனுடைய கையை பிடித்துக் கொண்டே இருப்பாய் you will hold the hand of the Lord. வாயை திறங்க Open your mouths, அறிக்கையிடுங்க start confessing, மன்னிப்பு கேளுங்க ask pardon, ஆண்டவருடைய பாதத்துல விழுங்க fall in the feet of the Lord. இன்றைக்கு ஆண்டவரே நான் அங்கீகரிக்கப்பட்டவனாய் திரும்பி போகணும்னு சொல்லுங்க Say, Lord, today I should return as one who is accepted of you. நான் இதுவரை செலுத்தின காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதோ இல்லையோ என்கிற ஒரு பெரிய கலக்கம் என்னை ஆட்கொண்டு விட்டது என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் how many of you accept there's a great confusion within me whether the offering i've offered up till now is accepted or not அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க பாருங்க such people raise your hands நான் கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதோ இல்லையோ whether the offering i gave was accepted or not கத்தர் உன்னை கிருபையாய் மன்னிப்பாரா graciously may the lord pardon you இன்றைக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் உன் அருகே அவர் வந்திருக்கிறார் today he is coming our midst as one who is rich in his mercy உனக்கு தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கணும்னா ஒரே வழி தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான் if you want to obtain the mercies of god only one way the uh, perfect sacrifice unto the lord is a broken spirit இருதயம் நொறுங்கி இப்பொழுது தேவனுடைய பாதத்தில் நீ விழுவாய் ஆனால் நீயும் உன் காணிக்கையும் உன் குடும்பமும் உன் ஊழியமும் உன் ஜீவியமும் அங்கீகரிக்கப்பட்டதாய் மாறும் with a broken heart if you will fall at the feet of the lord right now you your family your ministry and all that you've done will be accepted of the lord நீ ஆபேலானால் இன்னைக்கு ஒரு அக்னி இறங்க வேண்டும் இதுவரை நீ அங்கீகரிக்கப்படாதவனாய் இருந்தாலும் இன்றைக்கு உன்னுடைய அறிக்கையின் மூலமாய் கத்தர் உன்னை அங்கீகரிக்க வேண்டுமானால் ஒரு அக்கனி இறங்குவதை நீ அனுபவிக்க வேண்டும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கும் ஆதியில் கொண்டிருந்த அபிஷேகத்திற்கும் ஆதியில் செய்ததான மகிமையான ஊழியத்துக்கு நீ திரும்புவாயாக रहानिया रहानिया राबाना Please, please, please, please, please, please, please, please, please, please, please, please. அக்னியினால் உத்தரவருளுகிற தெய்வமே தெய்வம் இன்றைக்கு ஒரு அக்னி உண்மையில் வந்து இறங்க வேண்டும் வாலிபர்களானாலும் சரி ஊழியர்களானாலும் சரி சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸோ புதிய விசுவாசிகளோ பழையவர்களோ புதியவர்களோ எல்லாரும் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆமாம் நீ அங்கீகரிக்கப்படும்படியாக தவித்துக் கொண்டிருக்கிறாய் அங்கீகரிக்கப்படும்படியாக நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு கத்தர் உன்னை அங்கீகரிக்க போகிறார் ஒரு அக்னி உண்மையில் வந்து அமரட்டும் ராமா அக்னி அக்னி ஓ அக்னி இறங்கட்டும் பலிபீடத்தில் அக்னி இறங்கட்டும் அக்னி இன்றைக்கி ரெண்டு பாயிண்ட்டுக்காக நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம் ஒன்று ஆதியில் உள்ள அனுபவம் ரெண்டாவது அங்கீகரிக்கப்பட வேண்டிய அனுபவம் இந்த ரெண்டுக்குமே உள்ள தன்மை என்ன நீங்கள் ஆதி நிலவரத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஆதியில் உள்ள அபிஷேகம் உன் மேலே இப்போ இறங்கும் கத்தரை ஒன்று அங்கீகரிச்சிட்டாருன்னா ஒரு அக்கினி இறங்கும் இந்த ரெண்டையும் நீ பெறாமல் எழும்பி போகக்கூடாது எத்தனை பேருக்கு அது தேவை அந்த துவக்க கால அபிஷேகம் அந்த துவக்க கால அக்கினி லூயா ஏய் ஹalleluya ஆம் um, ஒரு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உங்களை மறந்துடுங்க குடும்பத்தை பிரச்சனைகளை போராட்டங்களை தேவைகளை எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைங்க இன்னைக்கு ரெண்டு காரியம்தான் உனக்கு துவக்கத்தில் உள்ள அபிஷேகம் வரணும் தெய்வம் உன்னை அக்னினால் அங்கீகரிக்கணும் வேறு எதையும் மனசுலேயே கொண்டு வராதிங்க முடிஞ்சால் முழங்கால் போடுங்க முடிஞ்சால் தேவசமத்தில் போராடுங்க பழைய அபிஷேகம் வேண்டாம் இன்னைக்கு கத்தர் ஒரு புதிய அக்னினால் உன்னை தொடப்போகிறார் ஆரம்பத்தில் எப்படி அபிஷேகம் இறங்கும் பொழுது நீ இருந்தையோ அதே நிலவரம் எத்தனை பேருக்கு தேவை இன்றைக்கு கத்தர் நிச்சயமாய் உன்னை அங்கீகரிக்க முடியாத அவர் வந்திருக்கிறார் லூயா ஹலே லூயா அங்கீகரித்த தெய்வம் இன்றைக்கு இந்த சபையில அநேகரை அங்கீகரிக்க போகிறார் அக்னியினால் 미라봐니 할렐루야 어 드려 드려 드려 드려 உங்களில் உங்களில் அநேகருக்கு அபிஷேகத்துக்கு ஆவியானவரை என்ஜாய் பண்ண தெரியல உங்களுக்கு அநேகருக்கு அபிஷேகத்தை நிரம்பி உங்களால் கலிகூற முடியல தெரியல நீங்க ஒன்னே ஒன்று செய்யுங்க கத்தடைய கருத்தில் அப்படி கொடுங்க இன்னைக்கு கத்தர் ஒரு நிறைவான அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார் இன்னைக்கு திட்டமா உன்ட்ட பேச போறாரு இனிமேல் உன்னுடைய வழிகள் நேராக போகிறது அற்புதங்களை தேவன் செய்யட்டும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம் ரெட்டிப்பான வல்லமை சாபத்தின் கட்டுகள் அருந்து போகட்டும் தடை செய்கிற ஆவி விளையாட்டும் bakar, banka rayına bakar. Atıyoruz Haleluya Haleluya Satan tocu bonan Satan tocu bonan dein! Leg dem dein! ஆமாம் ஆமாம் இந்த கூட்டத்துக்கு வரும் பொழுது நீங்கள் வெகு தூரத்தில் இருந்தீர்கள் வசனத்தின் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் இருதயம் உடதலின் மூலமாய் கத்தர் உன்னை கத்தர் உன்னை இழுத்து இழுத்து இழுத்து இப்பொழுது தன்னுடைய மார்போடு உன்னை அணைத்துக் கொண்டார் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க நான் தூரத்தில் இருந்தேன் என்னை வார்த்தையினால் இழுத்தார் அபிஷேகத்தினால் இழுத்தார் இப்பொழுது என் நேசர் மார்பிலே நான் அணைக்கப்பட்டிருக்கிறேன் அமர் Amen, amen. Hallelujah. Ribilabalaka, tudabakata. Hikrai namana shabala variyarama. Amen. இந்த கூட்டத்துக்கு வரும்போது நான் ரொம்ப ஃபார் அவே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன் ஆனா கத்தர் என்னை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்தார் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க உண்மையா அனுபவத்தில் உணர்ந்தவங்க சொல்லுங்க தெய்வ சமூகம் ஜபம் அபிஷேகம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு ஆனால் டைம் ஆக ஆக என்னை இழுத்து கொண்டார் ஒன்று கூட இழுத்து கொண்டார் அமன் இழுத்து இழுத்து இப்பொழுது என் நேசர் மார்பில் சாய்ந்து கொள்ளக்கூடிய அளவில் என்னை இழுத்து அனைத்தையும் சேர்த்துக் கொண்டார் அமன் அமன் அமன் என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே ஆயந்த என்பது மதுரை சொல்லே உங்களில் அநேகருக்கு கத்தர் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட நாளில் உனக்கு இருந்த அந்த நம்பிக்கை அந்த நிச்சயம் அந்த விசுவாசம் அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு உன் இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ கிருபையை பெற்று அதை நீ காத்துக்கொள்வாயாக ஆமாம் கத்தடைய சமூகத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நாலாவது கூட்டத்தை எங்க தற்பொருட்படுத்தபடி நாலு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கிருபை நாள் ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்தார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தூரத்தில் இருந்த நம்மை ஒன்று கூட இழுத்து கொண்டார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்முடைய ஆதி நிலவரத்துக்கு திரும்பி வரும்படியாக அழைப்பு கொடுத்தார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய வழிகளுக்கு தக்கத்தை நமக்கு போதித்தார் அதற்கு ஐஸ்தோத்திரம் பண்ணுவோம் மீதி கூட்டங்களை தெய்வம் பொறுப்படுத்த முடிய ஐஸ்தோத்திரம் பண்ணுவோம் முழு சபையும் கத்தர் பரிசுத்தப்படுத்த முடிய ஐஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜாம் நேசிகர் நல்ல ആണ്ടവരെ ആശ്രദിക്കപ്പെട്ട നമ്മുടെ മൈമേൽ സമൂത്തുക്കാൻ എൻ്റെ ഉടമ സ്തോത്രിക്കരം കത്താവ് எங்களோட கத்தாவு வாசத்தின் கூட்டத்தின் ரெண்டாவது நாள் கூட்டத்திலும் கூட தேவாமியானவர் இந்த நான்கு நாளாக நான்கு நான்கு நேர கூட்டத்திலும் கூட தேவாமியானவர் எங்களோட மத்தியில் கடந்து வந்தீர் ஒவ்வொரு கூட்டங்களில் ஆவியானவர் கிரியை செய்தீர் ஆண்டவரை உங்களோட வசனங்களை கொண்டு எங்களை உணர்த்தி உணர்த்தினீர் அதற்காக உங்கள் ஸ்தோத்திரம் கத்தோடைய ஆவியானவரை இந்த நாட்களில் இன்னும் எங்களை ஜீவித்தை ஆழமாய் சுத்திகரித்துக்குள்ள ஆழமாய் பரிசுத்துக்குள்ள ஆண்டவரையும் எங்கள் ஸ்தோத்திரம் இன்னும் சமூகத்தில் கிட்டி நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்ய முடியாத வேண்டிக்கல வரும் ஆண்டவரை எங்களை ஒவ்வொருவரும் இந்த ஆதி நிலவரத்தில் எங்களை கொண்டு முடியாக வேண்டுகிறோம் ஆதி என்பை விட்டு என்று உண்பேர் பேர் என்ன என்று சொன்னீர் ஆண்டவரே அந்த ஆதி என்பர்களை கொண்டு வரும் ஆதி கிரியில் கொண்டு ஆண்டவரே கத்தாவே எங்கள் ஸ்தோத்திர அந்த ஆதி நம்பிக்கைக்குள்ளே எங்களை கொண்டு வரணுமே ஆதி விசுவாசத்தில் எங்களை கொண்டு வரணுமே கத்தாவே ஆண்டவரே எங்கள் ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் விட்டதான எல்லா கத்தாவே நிர்பந்தமான நிலவரங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி கத்தாவே இந்த ஆதி நிலவரத்தில் தேவாவியானவர்களை கொண்டு வர முடியாம கரத்தில் தர்றங்க தாவே ஆண்டவரே எங்கள் ஸ்தோத்திரம் இந்த அன்பிலே நாங்கள் இறைந்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தாவே ஆண்டவரே எங்களுடைய ஜீவி அங்கீகரிக்கப்படட்டும் எங்களுடைய ஒளி அங்கீகரிக்கப்படட்டும் எங்களுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படட்டும் அண்டவரே எங்களுடைய ஜீவி அங்கீகரிக்கப்பட்டதா எங்களுடைய சோமத்தில் நாங்கள் கத்தாவே எங்களுடைய சுத்த மனசாட்சியோடு நம்முடைய சோமத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிட்டு வரோம் இந்த காயினை போல ஒருவரும் இருக்க வேண்டாம் கத்தாவே அவனுடைய முக நாடு வேறுபட்டது கத்தாவே அண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே அவனுக்குள்ளே கத்தாவி எரிச்சல் உண்டானது கத்தாவே அவனுடைய முக நாடு வேறுபட்டது கத்தாவே உன் பா பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்ல கேட்டோம் ஆண்டவரே கத்தாவும் ஆசை அவனை பற்றி இருக்கும் என்று சொல்லப்பட்டு கத்தாவே எந்த விதத்தில் எங்களுடைய பாவ ஆசைகள் பாவ இச்சைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி ஆவியானவர் எங்களை காக்க முடியாம அந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம் இந்த கெட்டதான தேசியப்பின் சத்தத்தை கேட்ட நாங்கள் உங்களோட உணர்வடைந்து கத்தாவே இன்னும் எங்களை ஆதி அன்புக்குள்ள திரும்பமாக நாங்கள் வீட்பிக்கப்பட்டு இந்த ஆதி நிலவரத்தில் எங்களை கொண்டு வர முடியாத கத்தாவே உடைய கரங்களில் எங்களுக்கு எங்களுடைய அணிவாய்க்கப்பட்ட கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் தொடர்ந்து நம்ம சமூகம் கூட இருக்கட்டும் தேவ சமத்தில் வந்த மக்களை எல்லாம் உணர்த்தினீர் உயிர்ப்பித்தீர் ஆசீர்வதித்தீர் பலப்படுத்தினீர் அதுக்கு அஸ்தோத்திரம் நாங்கள் அறிக்கிட்டதான குற்றங்கள் குரல் திரும்ப வராதுன்னு எங்களை பாதுகாக்கணுமே எங்களை எங்களை பரிசுத்தமாக்கும் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா தேவ சன்னிதானத்தில் கத்தாவி மகிழ்ச்சியோடு மட சமூகத்து நிறுத்தப்பட எங்களை தாழ்த்தும் விட கரத்தில் தரும் எல்லா துதிக துதிகரமையும் எடுத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே நம்முடைய கத்திராகிய இயேசு கிருஷ்ணன் கிருபியும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவை நைக்கியமும் நம்ம நிறுவன சகல பரிசுத்தவாங்களோட கத்திராகிய இயேசு மகிமிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக அலே லுயா